கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக May the God's holy name be glorified. எபேசியர்களுடைய நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வாசி Epistle to Ephesians, chapter 4, verse 27. Neither give place to the devil, பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா may the God's holy name be glorified. இந்த வசனம் மிக அருமையான ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார் and this verse is giving a good understanding. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் and give room not for the devil. அது ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ யாராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவன் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது It may be the servant of God or believer and whosoever it may be, they should not give place to devil. ஏனென்றால் பிசாசுக்கு ஒரு மனிதன் இடம் கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தடம்புரலும் If a man give room for the devil and their life may go out of track இல்லாவிட்டால் பாதை மாறும் or their paths may change. இன்றைக்கு பைபிள் ஸ்டடி இடம் கூடாதே At today's Bible study, give room no or give no place. எவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது அதான் இன்றைக்கு Bible study At today's Bible study, for what you should not give room நீங்க வாழ்க்கையில பலருக்கும் நீங்கள் இடம் கொடுத்திருப்பீர்கள் in your life and you have given place for many things. இனி எவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம் It is very needed for us to understand for what we should not give room. ஒரு நாலஞ்சு காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் I want to place four or five things before you. நாம் சத்தியத்தை அறியாமல் இருக்கும் பொழுது நாம் எல்லா காரியங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் When we know not the truth and we are the ones who are giving room for many things. மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது And we should not give certain things in man's personal life. தன்னுடைய ஆத்மாவில சில காரியங்களுக்கு அவன் இடம் கொடுக்க கூடாது He should not give room in his soul, தன்னுடைய சரீரத்துல கூட சில பழக்க வழக்கங்களுக்கு அவன் இடம் கொடுக்க கூடாது even for certain habitual things and he should not give room in his body இப்படி இடம் கொடுத்ததினால வேதத்தின்படி பார்க்கும் பொழுது अनेகர் விழுந்து போனதாக அவர்கள் பாதை மாறி தவறி போனவர்களாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும் we can able to, we are able to see in the scripture because of giving room or giving place for such things and they have traversed their path and their life was changed உங்களுடைய வீடுகளில கூட உங்க வீட்டுல கூட நீங்க தேவையில்லாதவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனைகள் வர்றது உங்களுக்கு தெரியும் Even in your home, and you are giving room for certain things or unnecessary things and unnecessary problems are created. ஊழியர்கள் கூட தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவருடைய ஊழியம் கூட அசைய ஆரம்பிக்கிறது Even the servants of God, when they are give room for certain things or unnecessary things, their ministry may start to shake. முதலாவது நாம் இடம் கொடுக்க கூடாத ஒரு ஆள் வந்து பிசாஸ் The first thing or first person that we should not give room or give place is devil. முதலாவது பிசாசை நாம் இனம் கண்டுபிடிக்க வேண்டும் First of all, we have to identify the devil. நல்லா புரிஞ்சுக்கோங்க பிசாஸ் வந்து தலையை விரிச்சிட்டு முடிய விரிச்சிட்டு ஆடிக்கிட்டலாம் வர மாட்டான் First of all, you must understand well, and devil will not come by dancing or roaming by putting the hairs alone. இப்போ வீட்டுக்குள்ள போய் ஒரு ஒரு ஆள் மூலமா பிசாசு உள்ள வருதுன்னு சொன்னா அவன் முடிய விரிச்சு போட்டோ கத்திக்கிட்டோ கூச்சல் போட்டோ நாம என்ன செய்ய மாட்டோம் வீட்டுக்குள்ள விட மாட்டோம் If the person is coming in the form of a man inside the house like a devil and just putting the hairs like anything and coming inside, we will not allow inside. Eden தோட்டத்துல எப்படி வந்தானோ அப்படித்தான் வருவான் How it came into the Eden garden, he will come in the same way. ஆதியாகமம் மூணாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது When we look into book of Genesis, chapter 3, verse 1, தேவனாகிய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது சர்ப்பம் எப்படி இருந்தது தந்திரம் அவனுடைய கேரக்டர் தந்திரம் the first, the character of the serpent or devil is subtlety. அதை மனுஷனால கண்டுபிடிக்கவே முடியாது And this not able to identify the men. நல்ல ஒரு அபிஷேகத்துல இருக்கிறவன் மட்டும்தான் இது பிசாசனுடைய தூண்டுதல் அப்படிங்கறத பகுத்தறிய முடியும் They that are having a good anointing or good anointed person, they are able to uh, analyze and that is, that is the urging of the spirit, this devil. ஆண்டவர் கூடயே இருக்கலாம் ஆண்டவர் கூடயே இருக்கலாம் It may be, a co- ஃபெய்தோம்லயே இருக்கலாம் கூடயே இருக்கலாம் it may be with God ஊழியக்காரங்க கூடயே இருக்கலாம் or may be with the servants of God இருக்கலாம் it may be in church but சரியான அபிஷேகம் இல்லனா யார் பிசாசுகோடு உள்ள இருக்கறான்னு கண்டுபிடிக்கவே முடியாது but there no proper right anointing and we don't know where the devil is அவன் எப்படி வருவான்னு நமக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியாது we cannot understand how he ஏன்னா அவன் தந்திரம் உள்ளவன் because he is subtle பாருங்க ஏவாள் அவனை கண்டுபிடிக்க முடியல Eve could not identify him. அழகா பேசி கவுத்திட்டு போயிட்டான் And very beautifully he spake with Eve and she was defeated. இயேசு பே- தேவன் பேசினதும் ஒரே வார்த்தை பிரசங்கம் தான் அவன் பேசினதும் ஒரே வார்த்தை பிரசங்கம் தான் And God spake only a single message and even he too spake the single message. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ சாகவே சாவாய் And the word of God says that and thou shalt die. அவன் சொல்றான் நீங்கள் சாகவே சாவது இல்லை And he said that and ye shall not surely die. இதுல எது ரொம்ப இன்ட்ரெஸ்டான வார்த்தை So which is so interesting word எது நல்ல வார்த்தை and which is good word? நீங்க யோசிச்சு பாருங்க Just think and see. ஒரு வாலிப பையன்கிட்டயோ ஒரு வாலிப பிள்ளைகள்ட்டயோ இல்லாவிட்ட ஒரு குடும்பஸ்தர்கிட்டயோ ஒரு ஊழியக்காரன்ட்டயோ பிசாசு வந்து பேசும் பொழுது அப்படியே கன்னிங்கா பேசுவான் To the young girl or young boy or to a believer or servant of God, when the devil speaks and he speaks so subtly or cunningly. நீ சாவாயின்னு சொல்லுகிறது நல்ல வார்த்தையா நீ சாவதில்லைன்னு சொல்லுகிற வார்த்தை நல்ல வார்த்தையா And telling that you shall die is a good word or he shall not surely die is that a good word? இவனுக்கு சாவதில்லைன்னு உடனே இன்ட்ரஸ்ட் ஆயிடுச்சு And when he said that he shall not surely die அது and எப்படி? he was interested. அது எப்படி 400 அடி உயரத்துல போயிட்டு ஒருத்தன் கீழே குதிச்சா சாவதில்லை அந்த சரியா வருமா அப்படிங்கறது சிந்திக்கிறது யாருக்கு வரல மனுஷனுக்கு வரல And going upward to four hundred feet and falling down and will not die, and he was not coming or consideration in a proper thing. பிரமாணத்தை மீறும் பொழுது நீ சாவாய் When you transgress the law, you will die. பிரமாணத்தை நீ மீறாத வரைக்கும் நீ சாவது இல்லை அதுதான் தேவனுடைய பிரசங்கம் Till you transgress not the law, you will not die, and that is the preaching of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா May the God's holy name be glorified. பவுல் சொல்லுகிறார் எபேசு சபையை பார்த்து நீங்க பிசாசுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க And Paul is telling to the Ephesian church that give no place for the devil. யாக்கோபு இந்த பிசாசை பத்தி பேசும் பொழுது பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்றார் When James is speaking about the devil and he says that resist the devil பிசாசு வந்து எல்லாத்தையும் வருவான் and devil will come in every place அவனுக்கு வந்து உலக மனுஷன் ஆவிக்குரியவன் பாஸ்டர் அப்படிலாம் பார்க்கிறது இல்ல and he will not segregate and look unto this worldly men or a pastor or any other believer அவனுக்கு சான்ஸ் கிடைச்சா எல்லாத்தையும் வந்து பேசுவான் ஈவன் இயேசுட்ட பேசுவான் தேவ சந்நிதியில கூட போய் என்ன செய்வான் பேசுவான் When he gets chance and he will speak to everyone, even he speaks to Jesus, even in the presence of God. இயேசுட்ட பேசுனது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் We all know that he speak with Jesus. தேவ சந்நிதியில போய் தேவன்ட்ட பேசுனதும் நமக்கு பைபிள்ல தெரியும் It is very clear, it is mentioned in the Bible, we know that and he went to God and speak in the presence of God. யோபுனுடைய விஷயத்துல அவன் தேவ சந்நிதியிலே போய் பேச ஆரம்பிச்சான் In the matters of Job and he went to the presence of God and speak with Job. ஏனென்றால் இப்பொழுது முழு உலகம் அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது Because the whole world is under his control. அப்படிங்கும்போது அவன் வந்து அவனுடைய கவனம் முழுவதும் எல்லாருடைய மேலும் இருக்கிறது It means that and all their attention is towards him. ஆ, பாவிகளை விட பரிசுத்தவான்கள் மேல அவனுடைய கவனம் அதிகமாக இருக்கிறது And more than sinners and he is having his attention towards the saints. அதுக்காக பாவிகள் மேல அவனுடைய கவனம் இல்லைன்னு நான் சொல்ல வரல So I don't no, don't want to tell that and he is not considering or looking towards sinners. அவிசுவாசிகளாகிய அவர்களுடைய இருதயம் கெட்டு போகத்தக்கதாக அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான் And found their hearts to corrupt and they that are unbelievers and he was working hard towards அவர்கள் them. விசுவாசியாதபடி அவருடைய மனக்கண்களை அவன் குருடாக்குகிறான் And they did not believe and he was ma- making blind the spiritual eyes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக May the God's holy name be glorified. ஏவாள்கிட்ட வந்து அழகா பேசினாங்க And he went to Eve and he speak beautifully. and the serpent alaga pesichu And the serpent speak beautifully. இவளுக்கு அது சர்ப்பம் பேசுதுன்னு உடனே அந்த sensor பகுத்தறியும் தன்மை avulukku illa And when the serpent was speaking with her and she do not have the sense or to discern what she was speaking. ah சரி அவளுக்கு வந்து இதுக்கு முன்னால பிரசங்கம் கிடையாது பைபிள் கிடையாது அவளுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் கிடையாது அவ தான் ஃபர்ஸ்ட் ஆளு அதனால தடுமாறிட்டா ஓகே ஒத்துக்கலாம் And we can accept and stumble because there is no one to counsel her, there is no Bible and there is no one to instruct and teach her in those times. அவளுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஊழியக்காரங்க கிடையாது And there are no servants of God to counsel her அவ படிச்சு வாழ்க்கையை திருத்திக் கொள்றதுக்கு பைபிள் கிடையாது and there is no Bible to read and to learn well about the ஒரே- Bible. ஒரே ஒரு வார்த்தை தான் அவளுக்கு இருக்கு நீ அதை புசிக்க கூடாது And only one word that "And thou shalt not eat that fruit. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல But it is not like that today. நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பிசாசு எப்படி எப்படி வருவான்னு டிசைன் டிசைனா சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் And we are teaching and how the devil comes in your designs. கவனமாயிரு You must be careful. அஹ், போடு You must stand on knees. எழும்பிடு You must stand up. தப்பி ஓடிடு You must escape and rescue. கண்ணியல்ல சிக்கிராத And you should not entangle in this இதெல்லாம் ஆவியானவர் பல விதங்களில நமக்கு உதவி செய்றார் And this is how the spirit of God is helping us in diverse ways. انا இவங்களுக்கு மத்தியிலும் நம்முடைய ஆளுங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கறாங்க In midst of all these things, our people are giving place for the devil. நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது When you look into the Old Testament அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை பார்க்கலாம் and you can see the anointed David அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான் என்று வேதம் திட்டவட்டமாக பேசுது and the Bible very clearly speak take- uh, tells that and he gave room for the devil அவன் சாதாரண ஆள் கிடையாது he was not an ordinary person நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் and he was a good uh, child of God நல்ல ஆள் தான் and he was a good person ஒன்னு நாளாகமோ 21 1 21 1 of first chronicles ஒன்னு நாளாகமோ 21 1 சாத்தான் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரேவேலை தொகையிடுகிறதற்கு தாவிதே ஏவி விட்டது சாத்தான் ஏவி விட்டது இது சாத்தான் தான் ஏவனதுன்னு யோவாபுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா யாருக்கு தெரியல தாவிதுக்கு தெரியல Satan provoke it was known to Joab but the David could not identify it was provoked by the devil யோவாப் குறுக குறுக வந்து பேசுறான் ராஜாவே இது வேண்டாம் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்றான் and joab came in between and asked that and don't want this and he was hindering him ஆனா இவன் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறான் but he was not giving room for it இவன் திரும்ப திரும்ப அதையே நிறுத்தி செயல்படுத்தி காட்டுறான் and he once again stopped and he made it into action ஆனா bible என்ன சொல்லுது but the bible says ஏவி விட்டது யாரு and who provoked யார் ஏவி விட்டது சாத்தான் ஏவினான் and satan provoked him ana இதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது பட்டுன்னு இடம் கொடுத்துட்டான் but for anointed david and given sudden room for him அதுக்கு ரீசன் என்ன you know what is the reason அவனுக்கு இது சரியா தப்பா யார் தன்னிட்ட ஏவுறது அப்படிங்கறத புரியணும் He must understand whether it is correct or wrong and who have urged or provoked it. இப்போ ஒரு காரியத்தை பார்க்கணும் பார்த்த உடனே அதை வாங்கணும்ங்கற ஒரு ஏவுதல் எல்லா மனுஷனுக்குள்ளயும் வரும் So when we are looking onto such things and we will head the urging to receive or get it. ஊருக்கு போனும் We must go to the place. அவங்கள பார்க்கணும் we must see இந்த dress வாங்கணும் we must purchase இந்த நிலத்தை இந்த நிலத்தை வாங்கணும் we have to purchase the land இந்த கார் வாங்கணும் and we have to get this இத சாப்பிடணும் and we must eat this. இவ கூட்ட முடிஞ்ச உடனே இத விட்டற கூடாது After the end of the meeting, we should not leave this. இதெல்லாம் மனுஷனுக்குள்ள தானாகவே வருகிற தோற்றங்கள் வந்துட்டே இருக்கும் மனதின் யோசனைகள் மனுஷனுடையவைகள் And these are the imaginations of the man. It comes automatically. and this comes to the man to every இதுக்கு place. மத்தியில பிசாசு ஒரு தூண்டுதல் கொடுப்பான் In midst of all these things and devil or the Satan gives விட்டுறா us விட்- விட்டுறாத You should not leave சண்டை போட்டுரு and you must fight and கேட்டு. quarrel. You must ask நியாயம் கேளு and you must ask for நீ judgment எப்படியாவது புடிங்கிடு and somehow you must pluck it ம- மரியாதை இல்லாம பேசிடு and you must speak irrespectfully இது ஒரு சைடுல சொல்லி கொடுப்பான் and he will tell you or teach you on one இந்த இடத்துல side. ஆவியானவர் பேசுவார் நீ அமைதியாரு On the other side, the spirit of God will பொறுமையாரு. speak with you, keep quiet, keep silent நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன் and I will fight for you இதுல எவன் எங்க- இவன் எங்கிட்டு போவான் and who uh, walks by me, they will pass. சொல்லுங்க இதுக்கு தான் பைபிள் சொல்லுகிறது நீ வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே என்கிற சத்தம் உன் பின்னால இருந்து கேட்கும் So you will reading in the scripture, when you lean on to the right or right side, let and you will hear the voice and this is the way. அது உன் போதகனுடைய சத்தம் And that is the voice of the pastor. நீ திரும்பும்போது ஆவியானவர் சொல்வாரு லெஃப்ட் எடுக்காத So when you are looking back and the spirit of God will teach you and you should not turn back. அதுக்கு தான் முதல்ல யார் சத்தம் என்னங்கறத கண்டுபிடிக்கணும் So in the beginning, we have to identify now whose voice it is உனக்குள்ள வருகிற ஏவுதல் யாருடையது and what is the urging which is comes in you. பிசாசின் ஏவுதலா தேவனுடைய ஏவுதலா Is it is the urging of the devil or it is the urging of God? உன் காதுல கேட்கிற சத்தம் பிசாசின் சத்தமா தேவனுடைய சத்தமா The voice which you hear in your ears, is it the voice of the devil or the voice of God? உன் கண்ணுக்கு முன்னால காட்டுற அந்த விஷன் அது பிசாசு கொடுக்குதா தேவன் கொடுக்கறானா The vision that is set before you, is it given by God or devil? நான் திரும்பவும் சொல்றேன் Once again, I repeat. உன் காதுல கேக்குற சத்தம் தேவ சத்தமா மனித சத்தமா The voice that you hear through your ears, is it the voice of God, voice of man? உனக்கு கிடைக்கிற தரிசனம் சொப்பனம் அது தேவனிடத்துல இருந்து வருதா இருந்து வருதா The visions and dreams that you receive or get from God, is it from God or devil? உன் இதயத்துல தோன்றுகிறதான ஒரு தூண்டுதல் அந்த அர்ஜி வந்து அது தேவனுடையதா பிசாசனுடையதா The urging that comes from your heart, is it of God or devil? இத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஸ்பிரிச்சுவல்ல ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழலாம் when you identify this and you can live a standard life in spiritual life ஒரு சிலருக்கு நம்ம ஃபோன் எடுப்போம் someone they pick up the call நம்ம pastor and if a pastor ஆனா அவங்க சத்தத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க பட் அவங்க யாரோ ஒரு ஆளுக்காக வெயிட்டிங்ல இருப்பாங்க so they will not identify our voice and they will be waiting for someone in the call நம்ம எடுத்து என்ன பேசுறோம்னு கூட கேட்காம மாமா எப்படி இருக்கீங்கமா we நான் pastor உடனே சோத்ர சோத்ர சோத்ர அப்ப இவங்க மைண்ட் ஃபுல்லா எங்க ஓடிட்டு இருக்கு அந்த சத்தத்தை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய பகுத்தறிவு இல்ல சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவில்லை அநேகர் இப்படி பண்றதுனால சொல்றேன் So many could not discern and who was speaking in the phone and without knowing that and they were even to reply because they don't have the discerning spirit in them. இவங்களுக்கு அந்த சத்தத்தை அனலைஸ் பண்ண தெரியல. And they don't know to analyze the voice. தேவனுடைய தரிசனமும் தேவனுடைய தூண்டுதலும் தேவனுடைய சத்தமும் சமாதானத்தை கொண்டு வரும். The vision of God and the voice of God and urging of God will give be peace to us. அந்நிய சத்தமும் அந்நிய காட்சிகளும் அந்நிய தூண்டுதலும் வருத்தத்தை கொண்டு வரும் The strange voice and the strange scene and the strange imagination will bring peace to us. Pastor TV அவர்கள்ட்ட ஒருத்தர் கேட்டாரு And once a pastor, one asked to pastor to you, அஹ், தேவ சித்தத்தை எப்படி வழங்கிக் கொள்வது How to understand the will of God? அப்ப அவர் சொன்னாரு And he replied, தேவ சித்தத்தை சரியா விளங்கிக் கொள்ளணும்னா நீ எடுத்த முடிவுல சமாதானம் இருக்கும் so when you want to understand the will of God clearly and what the decision that you take, there பூரண will be great சமாதானம் peace. there will be the perfect peace நீ போற பாதை இளைப்பாறுதலா இருக்கும் the path that you travel will be rest for you தேவ சித்தம் இல்லனா எல்லாரையும் போட்டு மொத்தமா கலக்கும் so without there is no will of god and it will confuse totally கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக may the god's holy name be glorified இந்த இடத்துல தாவீது பிசாசுக்கு இடம் கொடுத்தான் in this place and david gave room or give place for the devil சகரியா 3 ஆம் அதிகாரம் 1 ஆம் வசனத்திலே According to Zechariah chapter 3 verse 1 பிரதான ஆசாரியனாகிய ஒரு மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதை நான் பார்க்கலாம் we can see the high priest give room for the devil. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார் அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் இங்க வந்து அந்த ஆவி அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது Here the spirit is following him எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் கை வைக்கணும் So when the chance comes unto to defeat him, அதாவது தீங்கு to give him evil, ipo inda ஆவி avana follow pannikite irukku and this is how the- with this intention the spirit is அப்ப following him. இவன் இவன் என் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறான் He gave room for the devil தாவீது ஏவுதலுக்கு இடம் கொடுத்தான் and David gave room for the provoking இங்கே பிசாசு தாக்க இவன் இடம் கொடுத்தான் and he gave room for the devil to attack him. அதுக்கு காரணம் என்ன What is the reason behind this? அதுக்கு பின்னால கீழே எழுதியிருக்கு அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான் In the prece- preceding verse we can see and he clothed with the filthy garments. அந்த அழுக்கு வஸ்திரம் களைந்து போட்டு சிறந்த வஸ்திரத்தை தேவசந்நிதியில உடுத்தின பின்பு சாத்தான் விலகி போனான் When he take took away the filthy garments and made the cloth with the good raiments and the Satan departed him. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம் What do we understand from அவன் this? சாத்தானுக்கு இடம் கொடுத்தாலும் தேவன் அந்த இடத்துல இறங்கி ஒரு அற்புதத்தை செய்கிறார் Even when he gave room for the Satan, the Lord descended in that place and performed the miracles. அதனால நீ இடம் அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய பைபிள் ஸ்டடி சாத்தானுக்கு இடம் கூடாது So today's Bible study, give room not for the devil. இன்னும் எவைகளுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதை நாம் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் So if you are able to know certain things and what are the things we must not give room, it is better for us. நீங்கள் புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது When you look into the New Testament, அப்போ சில காலங்களில இல்லாவிட்டால் இயேசுவின் காலங்களில இப்படி பல காலங்களிலே பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்களை நான் பார்க்கலாம் in the period of the apostles and the period of Jesus and some have given room for the devil and we can able to know this. ஒரு நாள் இயேசு பாடுகளை பத்தி பேசினார் One day Jesus spoke about the sufferings. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் We all know about it. அவர் பாடுகளை பத்தி பேசிக் கொண்டிருந்த பொழுது When he spoke about the sufferings அஹ், பேதுரு வந்தான் and Peter came. ஆண்டவரே இப்படிலாம் நம்ம பாடுபடணும்னு அவசியம் கிடையாது அது உங்களுக்கு சம்பவிக்காது And Lord, such things are not needed for us. We have to suffer the sufferings and let it be happen to you. அஹ், அப்ப அந்த இடத்துல மறைமுகமாக ஒரு ஆவி அவனோடு போராடி கொண்டிருக்கிறதை இயேசு மட்டும்தான் கண்டுபிடிக்கிறார் In that place and you are able to identify that Jesus only identified and the spirit is and performing in him hiddenly. மத்தேயு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நீங்க பார்க்கும் பொழுது And fourteenth of twenty-two and twenty-three of Matthew அவன் இயேசுவை கடிந்து கொள்கிறான் and he rebuked Jesus. உங்களுக்கு இப்படி கூடாது என்று கடிந்து கொள்கிறார் And he rebuked him and such things should not happen to you. இயேசு உடனே திரும்பி பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னார் And immediately Jesus replied, "Get thee behind Satan." ஏன் Why? and the avi அவனுடைய சிந்தையை தாக்கி இருந்தது because that spirit had attacked his mind எப்படி தாக்கி இருந்தது how it is attacked தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க கூடிய அளவுல அவனுடைய சிந்தையை தாக்கி இருந்தது and he could not identify about god and his mind is full of the thing of the world and it attacked his mind அப்ப நமக்கு சிந்தையில வந்து இந்த ஆவி உள்ள வந்துரும் so this spirit may attack or it come into our mind சிந்தையில வந்த பிறகு நமக்கு பாடுபடுகிற சிந்தையே வராது when it comes to our mind and we will not get the mind of suffering சில பிள்ளைங்க வீட்ல வேலை செய்ய மாட்டாங்க Some children, they will not cooking. சில மனைவிமார் வீட்ல வேலை செய்ய மாட்டாங்க And some wife, they will not work the house. சில புருஷன்மார் வீட்ல வேலையே செய்ய மாட்டாங்க And some husband, they will not work out in இவர்கள் the house. எல்லாமே பாடுகளின் சிந்தைகள் அற்றவர்கள் And they are the people and they are without this mind of suffering. பாடுகள் பாடுகளின் சிந்தை இல்லாதவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க முடியாது and they that do not have the mind of suffering cannot refrain from sin 1 பேதுரு 4 1 2ல பார்க்கும் பொழுது when we look at the first peter chapter 4 verse 1 and 2 தன் பாவங்களை விட்டு மாம்சத்திலே பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் and he that suffer in the flesh and he will cease from sin அப்ப இங்க பேதுரு பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டுகிறான் and here peter gave room for the satan அது அவனுடைய ஊழியத்திலே அவனை அந்த ஆவியை இயேசு கண்டுபிடித்து அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார் and jesus identified the spirit and delivered him out of the spirit அப்போஸ்தலர் அப்போஸ்தலரின் நடவடிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது When we look into acts of the apostles ஒரு குடும்பத்துல உள்ள புருஷன் மனைவி பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் and we all know the incident that took place and the- they give room for the devil with husband and wife. அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது When we look into acts of the apostles chapter 5 அவர்கள் அனனியா சப்பீரால் என்று நாம் பார்க்கலாம் and we know that they are Ananias and Sapphira. Bible என்ன சொல்லுகிறது What the Bible says அஹ், மூணாம் வசனம் என்ன சொல்லுகிறது and what the third verse say பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன Why had Satan filled thy heart to lying to the Holy Ghost? அப்ப இவனுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கனா உங்க இருதயத்தை ஃபில் பண்ணிடுவான் When you give room for him and he will fill your heart. அதுக்கு பிறகு நீங்க பேசுறதெல்லாம் விதண்டாவாதமா தான் பேசுவீங்க Then after on to whatever you speak, it will be the contrary wise மாத்தி மாத்தி பேசுவீங்க and you will speak contrary, தேவப்பட்ட பொய் கூட அருமையா சொல்லுவீங்க even possible and you will beautifully utter the lies. நம்புற மாதிரியே பேசுவீங்க And you will speak and able to believe it. இது ஒரு ஆளுக்கு மட்டுமல்ல It does not happen to a single person. ஒரு ஆள் இடம் கொடுத்த உடனே அவன் மனைவிக்குள்ளே வந்துருச்சு when one person give room for it he enters even to the எப்படி wife மனைவி ஏவாள் விழுந்தபோது புருஷனை விழ வைத்தாலோ அதுபோல இங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விழுறாங்க where how when he was fallen and made the husband to fall and the same thing here happened both were fallen இங்க பண விஷயத்துல அவங்க காணிக்க விஷயத்துல அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார் in the matters of money the matters of offerings and they gave room for the satan தாவீது பிசாசுக்கு இடம் கொடுத்தது பெருமையினால it is uh, david give room for the satan because of the எனக்கு எனக்கு எவ்வளவு ஆளுங்க இருக்காங்கன்னு காட்டணும் and to show how many people are have யோசுவா தன்னுடைய ஜீவியத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்தது அழுக்கு அதாவது எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் சுயத்துக்கு இடம் கொடுத்தார் பேதரு பாடுகளின் சிந்தை அற்றவனாக பிசாசுக்கு இடம் கொடுத்தார் and Peter without the mind of suffering and he gave room for the satan இந்த இந்த புருஷனும் the காணிக்கை விஷயத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க And this husband and wife they gave room for the devil in the matters of the offerings ஏன் காணிக்கை கொடுக்கணுமா and why they must offer off இவ்வளவு கொடுக்கணுமா and we must give this much இவ்வளவு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க and if we give to this limit and what they will do திருப்பதியில போய் கோடி கோடிக்கணக்குல கோட்றான் அது என்ன செய்றாங்கன்னு நாம பார்க்க வச்சிரா and Tirupati and they were paying offerings and crores and crores of money or they looking what they are doing with the money ah namma mattum மட்டும்தான் காணிக்கை கொடுத்துட்டு அது enna pannuvaanga கொண்டு போயிடுவாங்களோ வச்சுக்குவாங்களோ தூக்கிட்டு ஓடிடுவாங்களோ இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் So we used to think and we are checking that after or after paying the offering and what they will do, will they carry the money or will they flee away? நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் நான் சின்ன பிரதரா இருக்கும்போது பட்டாபிராம்ல ஒரு பழைய விசுவாசி 30 ரூபாய் காணிக்க கொடுத்துட்டு நீங்க ஓடி போயிருவீங்களான்னு கேட்டாரு And I told you already Patabiram Faith Home when I was ministering, a old man came, gave the offering of 30 rupees and asked, after getting his offering, will you flee away? அப்போ அதே விசுவாசி அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எண்பத்தி அஞ்சுல எண்பத்தி ஏழுல வச்சுக்காங்க எண்பத்தி ஏழுல ஒரு லட்ச ரூபா கொடுத்திருந்தாரு என்ன நினைஞ்சிருப்பாரு என்ன ஜெயிலே தள்ளிடுவான் the same believer when he offered 1 lakh of offerings in the year 1987 he would have put me in prison நீ யோசி பாருங்க 30 ரூபாய் கொடுத்துட்டு அவனுக்கு அந்த 30 ரூபாயில என்ன பண்ணுவான் தூக்கிட்டு ஓடிடுவானான்னு பயமா இருக்க இவங்க லட்சக்கணக்கில் எப்படி காணிக்கை கொடுப்பான் Giving thirty rupees and if he is having or checking me whether I will take away this money or flee away from the place, if he gives the lakhs and lakhs of money and how he will check me? கோடிக்கணக்கில் காணிக்கை கொடுக்கறவங்களாம் இருக்கிறாங்க And there are people those give without crores and crores அவங்க of offerings. ஃபேத்தம்ல காப்பி கூட குடிக்கிறது இல்ல And they will not even drink coffee ஓடிடுறான் and they flee away from the place. ஆனா முப்பது ரூபா கொடுக்கறவன் எழுபத்தி ரெண்டு கேள்வி கேட்டுட்டு தான் கொடுக்கறான் பாஸ் பண்றாங்க But he that giveth the thirty rupees and he asked seventy-two questions and he passed away from the place. அது மாத்திரமல்ல not only that யூதாஸ் பிசாசுக்கு இடம் கொடுத்தான் and judas gave room for the devil ஆனா அந்த பிசாசு என்ன பண்ணிட்டான் தன்ன போலவே மாத்திட்டான் but what the devil did and he was changed like himself அதுதான் அங்க பெரிய கொடூரமான ஒரு காட்சி and that it was the terrible scene அப்படி நடந்துடவே கூடாது ஒருவேளை அறியாம பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா வெளியே வந்துருங்க ஆனா அதை விட்டுட்டு நீங்க பிசாசா மட்டும் மாறிடாதீங்க ஆறாம் அதிகாரம் பார்க்கும் பொழுது when அவர்களை நோக்கி பன்னீர்வராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார் உங்களுக்குள்ளும் ஒருவன் சீடனா இருக்கான் சொல்லல என்ன சொல்லியிருக்காரு பின்மாரி இருக்கிறான்னு சொன்னா கூட பரவாயில்ல முன்னால எழுதிட்டு வந்துடலாம் And he did not tell that one of you is backslidden or one of you is not a disciple and if you told like this and we got him back. but ipo enna நடந்துச்சு? But what happened here? பிசாசாவே மாத்திட்டான். And he was turned like a devil. eppadi yesu இயேசு தன்னை nammai நம்மை மாற்றுகிறாரோ இவ edam இடம் na avana தன்னை போல மாத்திடுறான். How Jesus was changing us like himself and when he gave room for the devil and he will change like himself. neenga paarenga அவனுடைய லைஃப் கடைசி சூசைட்ல தான் நின்னுச்சு It's the check his life and his life was ended in suicide. eppadi correct ah kondu poi kali pannitan pathingala And see how he brought him a right place and he was made to spoil over. kaaranam enna What is the reason? kas Money. kas விஷயத்துல unmai illada or aal And he was the one who was unfaithful in money matters. avanga purushan kasu dhaan ana adhula kuda neenga unmaiya இருக்கணும். Even in matters of husband and money, you must be very faithful in it. இளையகுமாரனுடைய குறை என்ன And what is the fault or blame of this prodigal son? தன்னுடைய தகப்பனுடைய சொத்து தான் And it was the possession of his father. இன்னும் சொல்ல போனா அவனுடைய ஷேர் தான் Even to say so more, and he, it was his share. But அதை அழிச்சதுக்காக கத்தர் சொன்னாரு நீ பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்த And since you have destroyed, the Lord said, and you have sinned against the heaven. நீ சம்பாதித்த பணத்தை உனக்கு அழிக்கிறதுக்கு உரிமை கிடையாது And you don't- அனுபவிக்க மட்டும்தான் உரிமை You don't have rights to destroy the possession on the thing that you have earned, நீ- and you have only to rule over. நீ சம்பாதிக்கிற பணத்தை என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அனுபவிக்கலாம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலாம் இதுதான் செய்யலாம் ஆனா குடிச்சோ குமாலம் போட்டோ மாம்சீகமாகவோ நீ என்ன செய்யக்கூடாது அழிக்க உனக்கு அதிகாரம் கிடையாது you can eat and you can enjoy and you can just uh, save the money for your children but you don't have any power or authority to destroy the money that you have earned பிசாசு உன்னை தூண்டுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது you should not give room for the devil to instigate you. பிசாசிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை குழப்பிடுவாங்க கொஞ்ச நேரத்துல When you start speaking with devil and he will start to confuse you. இந்த சிலர்லாம் பிசாசு துரத்தும் போது ரொம்ப இன்ட்ரஸ்டா உட்கார்ந்து கதை நானும் அப்படி தான் கேட்டிருக்கேன் ஒரு காலத்துல And some when they were casting out the devil very interestedly they will sit and they will all- as to hear எல்லா கதையும் சொல்லும் they will tell all the stories. ஆ, நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பொய்யும் என்ன செய்யும் அவுத்து விடும் ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் and he is the father of lies and he is a liar and he was speaking of his own ஒரு சிலர் பிசாசு பொய் சொல்லாதுங்கறாங்க அது எப்படி அப்ப பைபிளே சொல்லுது பொய்யனும் பொய்க்கு பிதான் and some says the devil will not lie and the bible itself calls him he is the father of lies and he is a liar of the lies அதுக்காக எல்லாமே பொய்ன்னு இல்ல உள்ளது உள்ளதுன்னு என்ன செய்யும் சொல்லத்தான் செய்யும் So it does not this matter that he will lie everything and what is there and he will tell as it is. உள்ளது உள்ளதுன்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீங்க நம்பிட கூடாது அவன் உங்களை கொண்டு போய் எங்க விட்டுருவா பிரச்சனையில கொண்டு விட்டுருவான் And what is what and if it says and you should not believe and he will put you in problem. நல்லா புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை You must understand the truth well. அதனால தான் இயேசு பிசாசு துரத்தும் போது அந்த பிசாசை பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல ஏய் பிரேக் வாய் மூடு மூடு வாயன்னு சொல்லிட்டே இருந்தார் So when Jesus cast out the Satan and he said that and you must keep silent and openly close your mouth. Mark ஒன்னு முப்பத்தி நாலு 1:34 of Mark. மார்க்கு ஒன்னு முப்பத்தி நாலு பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரே அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை அவர் அந்த பிசாசு பேசுறதுக்கு என்ன செய்யல இடம் கொடுக்கவில்லை He suffered not the devils to speak. பிசாசு பேச விட்டீங்கன்னா சும்மா வானத்தையும் பூமியும் பேசுங்க If you give room for the devil to speak and he will speak in both in heaven and earth அஹ், கூட சொல்லி விட்டுரும் and even he will utter lies. அஹ், செய்வனை இவன் செஞ்சு விட்டான் அவன் செஞ்சு விட்டான்னு எல்லாத்தையும் சண்டையை மூட்டி விட்டு அது போய் சேர்ந்து அது வெளியே போயிடும் இவன் கடைசி வரைக்கும் அதை விட மாட்டான் And it will make you to start fighting and quarreling and will telling this, "If this person have made you and made the witchcraft against you and he will start confusing you. அஹ், உங்க தம்பி தான் பண்ணி வச்சுட்டான்னு சொல்லிட்டு போயிடுவான் It may tell that your brother have done this witchcraft, உன் வீட்டுக்காரர் தான் பண்ணிட்டாருமா your husband have done this. ஓ நீ கல்யாணம் கட்ட வீட்டு சைடுல இருந்தா இந்த ஆவி வருதுன்னா அது பிறகு மாமியார் எப்படி வீட்டுக்குள்ள விடுவா And if the spirit comes out of the married house we have married and how the mother-in-law will enter your house. இப்படி விசுவாசிகளுக்குள்ளேயே பாதி பேருக்கு இப்படி பயங்கர போராட்டத்தை உண்டு பண்ணிட்டு அவன் போயிட்டான் இவன் அவனை பிடிச்சு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் He will cause great struggles or problems in the believer's house and he will depart after causing the problems. நான் சித்தூர்ல இருக்கும்போது பிசாசு தொத்திட்டு இருப்போம் When I was at Chittur, I have cast out the devils. ஒரு நாள் நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு பிசாசு ஓடு பிசாசு துரத்துக்கா எல்லாரும் உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கோம் One day by time two o'clock, I was casting out the demons and everyone surrounded me. அப்போ அந்த நூதன எருசலேம்னு ஒரு பாடல் இருக்கு தெலுங்குல In Telugu, there is a song, Nutana Irisalim. அதை பாடும்போது இந்த ஆவி அழ ஆரம்பிச்சிருச்சு So when I was singing that song and the spirit started to cry, உண்மையாவே அழுதுங்க it was crying truly. நான் சொன்ன பிசாசு அழுகுதுன்னு நான் சரி கிளம்பிடுச்சு போல நினைச்சேன் And so I thought that when this devil is crying, I thought it must be him. அது நீ அமைதியா இரு நான் பாட்டை ரசிச்சிட்டு இருக்கேன் சொல்லு It says, you keep silent, I am admiring the song. நான் இந்த இடம் கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா உனக்கு கிடைச்சிருச்சு I thought this place, I will get this place, but now you have got this place. அதுல ஒரு வார்த்தை உண்டு பட்டணமை ஒக்க கிறிஸ்து நீ அப்போஸ்தலரே அதாவது பட்டணத்துக்கு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் யாரு இயேசு மூளைக்கல்லு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திபார கற்கள் அந்த பாட்டை அந்த வார்த்தை வந்த உடனே அது நீங்க தான் Jesus is the cornerstone the prophets and apostles and they are the foundation stone when we were uttering these words and it said that you are the pillar நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு என்னை பிடிச்சு தள்ளி விட்டாரு And you, you got the chance today but now he has cast me out உங்களுக்கு மட்டும் மன்னிக்கிறதுக்கு மன்னிப்பு கேக்குறதுக்கு சான்ஸ் கிடைக்குது எனக்கு என்ன கிடைக்கல எனக்கு மன்னிப்புங்கற சப்ஜெக்ட்டே கொடுக்கல அவர் You are having the chance to ask forgiveness but he never gave me the subject for asking forgiveness. அப்ப பாருங்க பிசாசு இதெல்லாம் சொல்றதெல்லாம் உண்மைதான் And see what are the things by the devil uttering are all true. இப்படி இருக்கறதால நான் ஒரு நாள் அதே நபரை திருவள்ளூர்ல நான் வந்துட்ட பிறகு ஈக்காட்ல அந்த பிசாசு துரத்துருக்காங்க அவங்க கொண்டு வந்தாங்க When he came to Thiruvalur at Eckhart and they made the person who was possessed by demons to cast it out. ஆ, என்ன நடந்தது You know what happened? ஒரு நாள் நான் வெளியே போயிட்டேன் visiting One day I went out ரெண்டு விசுவாசிகளை பொறுப்பா விட்டு போனேன் ஒரு ஐயாவையும் ஒரு சகோதரியும் and I made the one brother and uh, another brother to be this responsible in the place. ரெ- ஒரு சகோதரி ஒரு brother One sister and one brother ரெண்டு பேரையும் பொறுப்பா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டேன் and asked them to watch carefully and depart the place. திரும்பி வந்தா When I returned back, ரெண்டு பேரும் கீரி பாம்பு மாதிரி விசுவாசிகள் உட்கார்ந்திருக்காங்க and so like a snake and what even they were sitting together எனக்கு ஒண்ணு புரியல i don't know what was happening அப்ப சரி ஏதோ ஒரு பிசாசு போராட்டம் நினைச்சிட்டு நீ யாருன்னு கேட்டேன் and i thought that it was some struggles of the devil i asked who you are அந்த பிசாசு பிடிச்ச ஆளுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் வேலை செய்யுது and one who was possessed by the demon the one spirit was working நீ யாருன்னு கேட்டேன் and it asked who you are இத இத சிக்னல் இருக்கு சப் சப் சப்னு அடிச்சிட்டு இருந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல இது என்னடா இது அடிக்குது and it was showing me the symbol like this i don't know i could not அதுக்கு பிறகு தான் புரிஞ்சது only then i am able to யாரு சொல்லுங்க பாப்போம் நாரதர் it was அது ஒரு ஸ்பிரிட் it was நாரதர் and it is a spirit அந்த கையில ஒரு கட்ட மாதிரி வச்சிட்டு அடிச்சிட்டு பான் ஜிங் ஜிங்னு and it will have some instrument in hands and it will நீ எப்போ வந்தேன்னு I asked when you entered. நான் வந்ததனால தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சு உட்கார்ந்திருக்காங்க. And he said that when I entered that they were still like this. எப்படி? அவன் சொல்றான் நான் வந்ததுனால தான் நீ சேர்த்து வச்சு நீ இவனை பாத்துக்கோன்னு சொன்னீங்க இந்த இவன் ரெண்டு ஒருத்தர் கேட்ல நிக்கிறான் ஒருத்தங்க நிக்கிறான் எதுக்கு நான் தான் வந்தேன் I came to this place and so they are standing opposite to each other because I asked them to look after the house. வந்த உடனே இந்த ஒரு ஆள் இல்லாத நேரத்துல இந்த ஆவி என்ன செஞ்சிருச்சு உன்னை பத்தி இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு என்ன சொல்லிடுச்சு இவங்க போன உடனே அவங்ககிட்ட வந்த உடனே சொன்ன உடனே ரெண்டு பேரும் பிரதர் வரட்டும் ரெண்டுல ஒன்னு பாத்துறணும்னு ரெண்டு அங்க போய் உட்கார்ந்துச்சு So when it entered into the house and they were speaking contrary to each other, it was speaking such things, resisted, and he said, let the brother come and do the matters. வரானா உங்க வீட்ல இவன் டெய்லி வரானோ Is he coming every day in your house? Daily வரானா திடீர்னு தூங்கும்போது வருவான் திடீர்னு எழும்பின உடனே வருவான் காலையில நாலு மணிக்கே வார் டிக்ளேர் ஆயிடும் And sometimes when you sleep, when you wake up and he may come or by four o'clock in the அதனால morning, the தான்- war may be declared. அதனாலதான் இயேசு பிசாசை பேச இடம் கூடாமல் விட்டார் And so Jesus suffered the devils to speak. பேச விட்டுட்டீங்க குடும்பத்தை ஆட்டி விட்டு போயிட்டே இருப்பான் So if you allow him to speak and he may depart the house. ஒன்று பிசாசுக்கு இடம் கூடாது One, you should not give room for the devil. இரண்டாவது Secondly, யோபு பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் Job chapter ten verse one. யோபு பத்து ஒன்று என் ஆத்தமா ஜீவனே அரோசிக்கிறது நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன் நான் எதுக்கு இடம் கொடுத்துட்டேன் யோபு சொல்றார் நான் எதுக்கு இடம் கொடுத்துட்டேன் என்னுடைய துயரத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் I gave room for my bitterness. கசப்பு, வேதனை, துக்கத்துக்கு நான் இடம் துயரத்துக்கு நான் இடம் கொடுத்தேன். I gave room for the sorrows, weary complaint and bitterness. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் துயரத்துக்கு இடம் கொடுத்துட்டான். அவ்வளவுதான் அவனுக்குள்ள அவன் ஸ்ட்ராங்கா வந்து உள்ள உட்கார்ந்துக்கும் when the believer is giving room for the weariness or such kind of sorrows in his life and ungiven sin is it sits strong in இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது இரண்டாவது point துயரத்துக்கு edam kudupadu you must be giving very careful in this matter you must not give room for the devil and the thing is you must not give room for the sorrows இந்த ulagathil irukkira வரைக்கும் poorna சமாதானம் இருக்கும்னு nenikadinga until you reside in this world and you should not think there will be ulagathil ungalku enna undu உபத்திரவம் உண்டு and there will be tribulations in this world முள்ளுகள் உண்டு கல்லுகள் உண்டு வேதனை உண்டு சிலுவை உண்டு ஆணி அரைதல் உண்டு எல்லாமே உண்டு நமக்கு and there will be thorns and pains and cross and piercing on the nails and every such experiences are there ஒரு சின்ன வேதனைன உடனே ஒரு ஒரு காயம் பட்ட உடனே நம்முடைய ஆத்மாவில் என்ன வந்துரும் எல்லா மனுஷ மனுஷனா இருந்தா எல்லாருக்கும் என்ன வரும் ஒரு துயரம் வரும் when you feel little pain or when you get some wounds in your life and we will get the sorrows in our life அது மனுஷிகம் and that is the manly thing ஆனா அந்த துயரத்தை நீங்க வந்து ரூம் போட்டு இடம் கொடுத்துற கூடாது but you should not give room for the sorrows and you should not give room for it தமிழ்ல சொல்லி இருக்கு பிசாசுக்கு இடம் கூடாதுன்னு இங்கிலீஷ்ல வந்து ரூம் கொடுக்காதேன்னு தான் அப்படிதானே கரெக்ட் தானா பிசாசுக்கு என்னஞ்சிராத நீ ரூம் போட்டு கொடுத்துறாதன்னு சொல்லிருக்கு so in the tamil it is said that you should not give place but in english it is said that and you should not give room for the devil பிசாசுக்கு ரூம் போட்டு கொடுத்தீன்னா அவன் எங்க உட்கார்ந்துக்குவான் அழகா வீட்ல உட்கார்ந்துக்குவான் if you give room for the devil and he will beautifully sit in your house ஒரு இடத்துல ஒரு ஒரு நபருக்கு சுகம் இல்லாம போயிடுச்சு in one place and one went ill அப்போ எல்லா விசுவாசிகளும் போய் பார்த்துட்டு ஒரு ரெண்டு தலையணை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க and all the believers visited him and said you can keep two pillows அவர் சொன்னாரு ரெண்டு தலையணை இல்ல நாலு தலையணை கூட வைக்கலாம் ஆனா இது ரெண்டு தலையணை வச்சா இது போகாதே இந்த வியாதி போகாது அப்படிங்கற and he said that i can keep two or more than four pillows and I can keep the pillows and this sickness or disease will not depart from me என்ன வியாதி வந்த உடனே ரெண்டு தலையணை இனி ஒரு பாஸ்டர் வந்து சொல்றாரு இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோப்பா உட்கார்ந்துக்கோங்க ஒரு நாலு தலையணை வச்சுக்கோங்க இப்படி ஏழு எட்டு தலையணை கொடுத்த உடனே அது என்ன செய்யும் பரவாயில்லை நமக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்கன்னு எங்க உட்கார்ந்துக்கோ அவர் சொல்றாரு நல்லா ஸ்ட்ராங்கா படுத்துக்கோ When they were given two pillows during the time of sickness and after two or three or seven pillows was given and it will stick strongly and they will not depart from him. ah inge yobu சொல்லுகிறான் nan துயரத்துக்கு edam koduthen adanal mana sanjalathila nan pesa aarambichiten And the Job says that I have given and there is room for my weariness and so because of my bitterness I speak in my soul. thuyaram enbadu ella manushinukku irukku And the sorrows is for every man. ஏசாயா அறுபத்தொன்னு மூணுல பார்க்கும் பொழுது சியோனில் துயரப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது We can see in book of Isaiah chapter sixty-one verse three and they that told the found the book ஆனா of Zion. மணவாளன் உன்னோடு கூட இருந்தா நீ துயரப்படக்கூடாது When the bridegroom is with you and you should not feel such sorrows. மணவாளன் உன் கூட இருக்கிறாருங்கிற வெளிப்படுத்தல் இருந்தா உனக்கு துயரம் வராது When you are having the revelation, the bridegroom is with you and you will not have that mourning or மத்தேயு ஒன்பது பதினஞ்சு என்ன சொல்லுது nine fifteen of Matthew, what it says. அதற்கு இயேசு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா எப்படி மணவாளன் உன்னோடு இருந்தா நீ மணவாட்டி அப்போ உனக்கு என்ன வரக்கூடாது துயரம் வரக்கூடாது வந்தாலும் அதை அந்த டைத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணிடணும் When the bridegroom is with you, then you are bride, even when this mourning or the sorrows comes, and you must close it, and you must take it on trying. தாவீது தன்னை குறித்து பாடும் பேசும் பொழுது When the David speak about him, 69 சங்கீதம் 29 வசனத்துல பேசும் பொழுது When he speak this matter in Psalm 69 verse 29, தாவி சொன்னான் துயரமான துயரம் உள்ளவன் நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன் நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன் I am poor and sorrowful அப்ப எல்லா மணி அவன் அரசனானாலும் சரி ஆண்டி ஆனாலும் சரி எல்லாருக்கும் பல பாதைகள் வரும் பொழுது துயரங்கள் வரும் ஆனா நீ அதுக்கே ஃபுல்லா இடம் கொடுத்து வாழ்க்கையில இழந்து பெறக்கூடாது You may be a king or you may be poor and whatever it may be in some stages of your life or in such situations and the sorrows may come but you should not completely give room for that sorrows. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா Can you understand what I say? துயரம் வரும் வராம இருக்காது ஏன்னா மனுஷனா அவனுக்கு என்ன வரும் துயரம் வரும் ஒருத்தர் தப்புன்னு அடிச்சுட்டுனா வலிக்கும் உடனே அந்த வேதனை சரீரம் உணரும் மனசு உணரும் and sorrows will come and for if it is a man if there is a man and the sorrows may come immediately the heart and the body will feel it pain ana ad அடிச்சிட்டான் அடிச்சிட்டான் அடிச்சிட்டான் 20 வருஷமா வச்சிட்டே இருந்தா அதான் pisas he bit me for even for 20 years if you keep in mind and that is the devil and the துயரத்துக்கு nee room potu கொடுத்துறாத and you should not give room for the sorrows and அந்த பிசாசுக்கு நீ இடம் கொடுத்துட்டேனா ulle vandu nalla settle ஆயிடுவான் if you give him or give you place for the devil and he will settle well in you pisas room thana தானங்க கேக்குறான் and devil asking for a room matthew 12 ஆம் அதிகாரத்துல நீங்க பாக்கும்போது when we look into matthew chapter 12 ஒரு ஆவி துரத்தப்படுகிறது the spirit was cast out அது எங்க இடம் கிடைக்காம திரும்பி வருது and it does not have room and it came back நான் மறுபடியும் அதே வீட்டுக்கு தான் போவேங்குது and it says once again i will gather to the same place அந்த வீடு எம்டியா இருந்ததனால அது தண்ணிலும் பொல்லாத 7 அப்ப 7 1 எட்டு பேர் உள்ள வந்து செட்டில் ஆயிட்டாங்க And it was, the room was free now, and the seven plus one were eight, and so eight was settled now. பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தா உன் வாழ்க்கை எவ்வளவு சீரழியுதுங்கிறதுக்கு தான் இது ஒரு உதாரணம் And this is an example, when you give room for the devil and how your life is spoiled. வாழ்க்கையில துயரங்கள் எஸ்தருடைய காலங்களில் மொர்தகாய்க்கு மற்றவங்களுக்கு எல்லாம் வந்துச்சு And sorrows attacked this Esther and Mordecai. அவங்க அழுத காலங்கள் இருக்கு அவங்க அழுகையிலிருந்து வெளியே வந்து சந்தோஷப்பட்ட காலங்களும் பைபிள்ல இருக்கு There are times where they were cried with pain and there were times and they were enjoyed the gladness and joy. நீ துயரத்துக்கு தொடர்ச்சியாக இடம் கொடுத்தால் If you continually give room for the mourning என்ன நடக்கும் What happens? துயரம் உன்னை அழ வைக்கும் Mourning will make you to cry. அழுது அழுது உன் கண்ணீரே உனக்கு உணவாகும். And you will cry and your cry becomes your meat. இத குறித்து சங்கீதம் 6 7 வசனத்துல ஆறாம் சங்கீதம் 7 ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது When you look about this in Psalm chapter 6 verse 7 ஆ துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று எப்படி துயரத்துக்கு இடம் கொடுத்தா அழுது அழுது அழுது உன் கண் என்ன ஆயிடும் ஆ? நீங்க நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு வாங்க காலையில் நீங்க கோயிலுக்கு வாங்க இல்ல வெளியே ஆபீஸ் போங்க ஸ்கூலுக்கு போங்க வெளியே கடைக்கு போங்க பக்கத்து வீட்டுக்காரன் ரோட்ல பாக்குறான்னு என்ன சொல்லுவான் என்னங்க கண்ணு வீங்கிருக்கு மூஞ்சி வீங்கிருக்கு என்ன ஆச்சு அடிச்சு விட்டாரா பிரச்சனையா இப்படி தான் கேப்பா when you cry for the whole night and the யாரும் person ஒருத்தனும் may ask யாரும் ஒருத்தனும் நீ நைட்லாம் ஜெபிச்சியான்னு கேட்க மாட்டான் and no one will ask whether you prayed the whole night அப்ப துயரத்தினால் உன் கண்கள் என்ன செய்யும் குழி விழுந்து போயிடும் your eyes will be consumed because of the grief or sorrows ஆ. ஆன ஆனபடினால நம்முடைய வாழ்க்கையில துயரத்துக்கு இடம் கொடுத்து நாமே வியாதியஸ்தர்களாக மாறக்கூடாது So we should not give room for the grief and you not become the sick person. துயரப்பட்ட நீ தேவனை நோக்கி கூப்பிடு If you feel mourning and you must call unto God. எண்பத்தி ஆறாம் சங்கீதம் எண்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழா வசனம் Psalm 86 verse 7. நான் துயரப்படுகிற நாளில் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருளுவீர் உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன துயரங்கள் வராமலாம் இருக்காது And certain thing- troubles may not come in your life. மத்தியில இயேசு சொல்றாரு துயரப்படுகிறவர்கள் யாரு பாக்கியவான்கள் அப்படின்னா 24 ஹவர்ஸ் அழுதுகிட்டே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அர்த்தமா அவர்கள் சொல்லுங்க அதெல்லாம் சொல்லணும் ஆறுதல் அடையணும் and they shall be comforted உடனே ஜெபத்துல இருந்து ஆறுதல் அடையணும் கர்த்தருடைய வார்த்தையில ஆறுதல் அடையணும் பைபிள் படிச்சு ஆறுதல் அடையணும் உம்முடைய வேதமே எனக்கு ஆறுதல் அதுவே என் மனமகிழ்ச்சி They must read the word of God and they must stay in the presence of God and that is the word of God that will give us a comfort to him. மூன்றாவது Thirdly, ரோமர் பதினான்கு பதினாறு 14, 16 of Romans, ரோமர் பதினான்கு பதினாறு உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடங்கொடாதிருங்கள் உங்களுடைய நன்மை உங்களுடைய நன்மைங்கிறது ரட்சிப்பு உங்களுடைய மேன்மை உங்களுடைய அபிஷேகம் இந்த மார்க்கம் உன் கையில உள்ள பைபிள் உனக்கு கொடுத்த கிருபைகள் இவைகளெல்லாம் என்னது தேவன் உனக்கு கொடுத்த நன்மைகள் Your goodness means your salvation and all the good things bestowed upon you and all the scripture which is given to you, the Bible which is given and these are things that the goodness given to you. மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் Micah chapter six verse eight. மீகா ஆறு எட்டு மைக்கா சாப்டர் 6 verse 8 மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் நன்மை செய்து மறுபடியும் வாசிங்க அந்த வசனம் நியாய மனுஷனே உனக்கு நன்மை இன்னதென்று தேவன் காண்பிச்சிருக்கிறார்னு சொல்லிட்டு அடுத்த அந்த நன்மைன்னா என்னன்னு சொல்றாரு நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் இதுதான் என்னது நன்மை and this is goodness நன்மை நீ வந்து உதவி செய்யணும் நீதி செய்யணும் இரக்கம் செய்யணும் நீ நேர்மையா நடக்கணும் You must help, you must do justly, you must love mercy and you must இந்த walk humbly. நன்மை தூஷிக்கப்படக்கூடாது And this goodness should not be blasphemed. உன் கையில உள்ள பைபிளை உன் நிமித்தம் யாரும் நீ என்னயா நீ எல்லாம் ஏன்னா பைபிள் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிடக்கூடாது And the the thing but Bible which is in your hands and they should not tell and what are the goodness நீ you have. அந்த சபைக்கு போற என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டக்கூடாது And they should not ask you why you are going to the church and what is the use of going there. இதை குறித்து நீங்க பைபிள்ல பாக்கும்போது When you read about this in the Bible வேதம் என்ன சொல்லுகிறது and what the scripture says, ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் second பீட்டர் சாப்டர் 2 verse 2 ரெண்டு பேதுரு இரண்டு இரண்டு அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் இந்த சபை தூசிக்கப்படும் This church will be blasphemed உன்னுடைய நன்மை தூஷிக்கப்படக்கூடாது Your goodness should not be blessed நீ இந்த சபையில இருக்குறது ஒரு நன்மை உனக்கு கிடைத்த ஒரு நன்மை And you are residing the church and this is the goodness உன் to you. உன் நிமித்தம் அவர்களுடைய உன்னுடைய கெட்ட நடக்கைகளால இந்த சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படக்கூடாது And because of your perilous ways and the way of truth I shall not be speaking ill of. நீ நன்மை தூஷிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது and you should never allow other to உன் blaspheme நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்ட கூடாது and your name should not be blasphemed because of the God's name. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது Nextly when we see, தீத்து இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்துல பார்க்கும் பொழுது when we look unto Titus chapter 2 verse 4 and 5 ஆ, வேற எது தூஷிக்கப்படுகிறது and what are the other things are speaking to தீத்து இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு தேவ வசனம் தூஷிக்கப்படக்கூடாது முதலாவது நான் என்ன சொன்னேன் சத்திய மார்க்கம் என்ன செய்ய கூடாது உன் நிமித்தம் தூஷிக்கப்படக்கூடாது நம் நிமித்தம் First of all, I said, because of you or me, the way of truth should not be speak any longer. அது நம்முடைய சபை தான் சத்திய மார்க்கம் தான் நமக்கு தேவன் கொடுத்த நன்மை Our word, that is the sp- uh, ways of truth means, uh, the goodness the Lord has bestowed upon us. இரண்டாவது உன் நிமித்தம் தேவ வசனம் தூஷிக்கப்படக்கூடாது Secondly, because of you, the word of God not be blasphemed. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் And you should be very careful in this matter. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு வாலிப பெண்கள் இல்லாவிட்ட குடும்ப சகோதரிகள் எப்படி இருக்கணும் தான் அந்த வசனம் சொல்லுது And telling this and the word is telling clearly and how the home of people keepers at home and the young men women should be. புருஷரிடத்துல அன்பா இருக்கணும் பிள்ளைகளிடத்துல அன்பா இருக்கணும் தெளிந்த புத்தியா இருக்கணும் கற்புள்ளவர்களா இருக்கணும் வீட்டில தரித்திருக்கணும் நல்லவர்களா இருக்கணும் புருஷருக்கு கீழ்ப்படியா கீழ்ப்படியவர்களா இருக்கணும் இப்படித்தான் பைபிள் ஏழு காரியங்களை அங்க பேசுகிறது And the Bible is speaking the seven things to the young women to be sober, to love their husbands, to love their children, to be discreet, chaste, keepers at home, and good and obedient to their ஒன்று husbands. புருஷனிடத்துல அன்பா இருக்கணும் And first they must be lovable to the இரண்டாவது husband, பிள்ளைகளிடத்துல அன்பா இருக்கணும் and second to the children, மூணாவது தெளிந்த புத்தியா இருக்கணும் thirdly they must be discreet, நாலாவது கற்புள்ளவர்களா இருக்கணும் and fourthly they must be chaste, அஞ்சாவது வீட்டுல தரித்திருக்கணும் and fourth, the fifth thing they must keep us at ஆறாவது home, நல்லவர்களாக இருக்கணும் and sixth they must be good, ஏழாவது தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் seventh thing they must be obedient married to their own இப்படி husbands. இப்படி இருந்தா அவர்கள் மூலமாய் தேவ வசனம் செய்யாது தூஷிக்கப்படவே படாது If they stay like this and the word of God will not be blasphemed through them. ஏசாயா 52 அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள் அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள் நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் எப்படி இங்கே சொல் இங்க மூணாவது சொல்லுகிற காரியம் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது And the third thing he says, "My name is blasphemed." முதலாவது சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது First of all, the way of truth is blasphemed. ஆ, அதாவது நன்மை தூஷிக்கப்படுகிறதுனா சபை தூஷிக்கப்படுது That is goodness is blasphemed means the church is blasphemed. இரண்டாவது தேவனுடைய வசனம் தூஷிக்கப்படுகிறது And secondly, the word of God is blasphemed. அப்ப நீ குடும்பத்தை ஒழுங்கா நடத்தலன்னு அர்த்தம் It means that you do not engage the family well. உன்னுடைய நடக்கை சரிய கெட்ட நடக்கைகள் Your conversation is bad or evil. மூணாவது கர்த்தர் சொல்றாரு என் நாமம் தூஷிக்கப்படுகிறது Thirdly, my name is blasphemed. அதுக்கு காரணம் என்ன What is the reason? இவர்கள் எகிப்துக்கு திரும்புகிறார்கள் And they are turning back to Egypt. முந்தின வசனம் சொல்லுகிறது The before verse is telling this. என் ஜனங்கள் எகிப்து எகிப்துக்கு போனார்கள் and my people they went to egypt இது நிமித்தம் அப்படினு சொல்றாரு and because of this அப்ப ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா பின்மாற்றம் so the what the lord mentions is the backsliding நீ பின்மாறும்போது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது when you backslide the name of god is blasphemed ரோமர் அடுத்ததாக ரோமர் கடிதம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் nextly epistle to romans chapter 2 23 நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா இருபத்தி நாலு எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது எங்கேயும் தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள் தூஷிக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு And even here is telling that the name of God is blasphemed among the Gentiles. அதுக்கு காரணம் என்ன And what is the reason? நீ பிரமாணத்தை மீறி நடக்கிறாய் And you transgress the law and you walk after. விபச்சாரம் செய்யக்கூடாதுங்கிற நீ செய்யற And you say that you should not commit adultery, you commit adultery. களவு செய்யாதங்கிற களவு செய்யற And they say they should not steal and you steal. விக்கிரகம் பாவங்கிற ஆனா கோயிலுக்கு நீ கொள்ளையிடுகிற You say that is about avoiding idols or sin but you still you commit sacrilege இதனால தான் பைபிள் சொல்லுகிறது உங்கள் நன்மை தூஷிக்கப்பட நீங்கள் இடம் கொடாதிருங்கள் so the bible says and you should not give room for your goodness to be blasphemed உன் நிமித்தமோ என் நிமித்தமோ சத்திய மார்க்கம் தூஷிக்கப்பட கூடாது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட கூடாது தேவனுடைய வசனம் தூஷிக்கப்பட கூடாது because of you and me and the way of truth and the word of god and these things should not be blasphemed தூஷிக்கப்பட இடம் கொடுத்துறாத and you should never give room for the things to be blasphemed உங்களை வந்து ஒருத்தன் குற்ற குற்றவாளின்னு சொல்றதுக்கு சான்ஸே கொடுத்துடக்கூடாது And you should never give room for one to say that you are an accuser. இயேசு சொல்றார் இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுடையது என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு தெளிவா பேசுறாரு And Jesus said and speaking very clearly, the prince of world cometh and things of him is not with me. ஒன்று பிசாசுக்கு இடம் கூடாது One, you should not give room for the devil. இரண்டாவது துயரத்துக்கு இடம் கூடாது And second, you should not give room for மூணாவது the mourning. உன்னுடைய நன்மை தூஷிக்கப்பட இடம் கூடாது Thirdly, you should not give room for your goodness to be blasphemed. நாலாவது Fourthly, மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look at the gospel to Mark, chapter 5, verse 37. இங்க இயேசு ஒரு சிலருக்கு இடம் கொடுக்காம அவங்களெல்லாம் வெளியே போக சொல்லிட்டாரு And so for certain people, the Jesus did not give room for them and they and he asked them to go out பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு கொடாமல் இங்கே ஒரு பிள்ளைய மரித்தோர்ல இருந்து எழுப்புகிற ஒரு time And this is the time and he was making the dead to come out of, the- ஒரு அற்புதம் நடக்க வேண்டிய ஒரு நேரம் and this is time for the miracles to be performed. எவிருவினுடைய தேவாலய தலைவனுடைய ஜபாலய தலைவனுடைய பிள்ளை மரித்து போகிறாள் And here uh, there's uh, Jairus and the, and the council of the uh, temple of God and the daughter was died. Synagogue தேவ ஜபாலய தலைவனுடைய மகள் மரித்து விடுகிறாள் And here we can see the daughter of the house of the ruler of the synagogue was dead. என்ன நடந்துச்சு You know what happened? இப்ப இயேசு போறதுக்குள்ள இந்த பிள்ளை மரிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க And before Jesus went, they said, and the chi- child was dead. But இப்ப ஜீசஸ் உள்ள போறாரு Now Jesus entered inside. உள்ள போகும்போது When he entered, அங்க உள்ள சூழ்நிலை எப்படின்னா you know what is the situation there? Drum அடிச்சு தாரை தப்பட்டெல்லாம் அடிச்சு ஒரே ஆட்டம் பாட்டம் அமர்க்களமா போய்கிட்டு இருக்கு பிள்ளை செத்ததுக்காக எல்லாம் ஒரே ஆட்டத்துல தான் இருக்கிறான் So they were beating the drums and they were enjoying and because the child was dead, ஏசு என்ன பண்ணாரு what Jesus did? முதல்ல வந்து ஒருத்தன் சொல்றான் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் And first one came and said, and you should not suffer the பிள்ளை master. மரித்து போனது The child is dead now. அவனை உள்ள விடல இயேசு And Jesus did not allow him. அடுத்து உள்ள போன பிறகு When he entered inside, பிள்ளை உயிரோடு இருக்கிறாள் அப்படின்னு இயேசு சொல்றார் and Jesus said, the damsel is alive. உடனே எல்லாரும் ஓன்னு சிரிச்சிட்டாங்க அவ்வளவு டயத்துலயும் என்ன செஞ்சிட்டாங்க ஏய் இந்த ஆள் பைத்தியம் முடிச்சிட்டு நகைத்தார்கள் And you can see and everyone they laughed at him. அவங்கள எல்லாம் வெளியே போக சொல்லிட்டாரு and he asked all them to go out மத்தேயு 9 23 24ல பார்க்கும் பொழுது when we look into matthew chapter 9 verse 23 and 24 அங்க என்ன சொல்லி இருக்கிறது அங்க தாரத பட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க and they were blowing the trumpet and they were beating அவங்கள ஸ்டாப் பண்ணி அவங்களையும் வெளியே போக சொல்லிட்டாரு and he asked them to stop the place and make them to go out இவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்கல and he gave room out for them அப்படினா என்ன அர்த்தம் and what does it mean இயேசு அற்புதத்தை செய்யணும்னு சொன்னா அந்த இடத்துல அவிசுவாசிகள் இல்லாவிட்டா பின்மாற்றக்காரர்கள் இல்லாவிட்டா தேவனுடைய வசனத்தை விசுவாசியாதவர்கள் இப்படிப்பட்டவங்களை அவர் இடம் கொடுக்கவே இல்ல and jesus give room not for the sinners or the unbelievers and they that are not believing on the word of god and backsliders அதனால தான் நீங்க பிரேயர் வாரியர்ஸா சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்றேன் So I am telling that and you must join together as a prayer warriors and offer prayers. ஒரு பின்மாற்றக்காரனை வச்சுட்டு நீங்க ஜெபிச்சீங்கன்னா நீ சொல்றதுக்கெல்லாம் அவன் கான்ட்ராவர்சியா ஒண்ணு ஒண்ணா சொல்லி அந்த ஜெபத்தை ஓச்சிருவான் If you are calling the backsliders and if you are calling them for the prayer and they will do the some controversy things and they will spoil your prayer time. நான் சொல்றத கவனிங்க Listen what I say. இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு And Jesus came to Garden of Gethsemane. எங்க போறாரு எதுக்காக போனாரு For what purpose he came to Gethsemane? வழக்கம் போல ஜெபிக்கும்படியாக போனார் So He came as usually as a practice of prayer. ஒரு ஆள் எங்க போயிட்டான் அரண்மனைக்கு போயிட்டான் பிரதான ஆசிரியர்ட்ட போய் காசுக்கு வாங்க போயிட்டான் and one to went to palace to the high priest to get the money இப்ப 11 பேர் இங்க இருக்காங்க other 11 are here இப்ப 11 பேரும் கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க and all this 11 went to the gethsemane அந்த 13 பேர்ல 8 பேரை கர்த்தர் நிப்பாட்டறாரு ஒரு இடத்துல and among 11 and he stopped 8 in one place அவங்கள நீங்க இங்க இருங்க வெயிட் பண்ணுங்கன்றாரு and he asked them to wait in the place அடுத்து இந்த மூணு பேரை கூட்டி போறாரு and he called the other three பேதுரு யோவான் யாக்கோபு peter john and james அவங்க கிட்ட கூட்டு போயிட்டு தான் தான் பாடுபட போறது எல்லாம் வியாகுலப்பட தொடங்குகிறார் And he was calling them and he started to grieve that he is going to suffer. அப்ப சீடர்களுக்குள்ளேயே தடுமாற்ற உள்ளவர்களை வச்சு அவர் ஜெபிக்கல So they the tore and stumbling among the disciples and he called not among them and he prayed with them. நீங்க உங்க வீட்ல கூட புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டுட்டீங்கன்னா அற்புதம் நடக்கும் even in your family when the husband and wife in come unity or when, in, when they come in one accord and they will be peace in the house ஆனா நீங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா நார்த் போலும் சவுத் போலுமா இருந்தா ஒரு ஜெபமும் அக்செப்ட் ஆகாது but when you are in opposite side as a north pole and south pole and none of your prayers will succeed அதனால தான் இயேசு சொல்றாரு என் நாமத்திலே நீங்கள் ரெண்டு பேர் மூன்று பேர் நீங்க ஜெபிச்சா போதும் நானே செய்வேன் சக்சஸ் பண்ணுவாங்கற so Jesus said that in my name two or three are gathered and pray I will make your prayer success. அதனால இயேசு வந்த உடனே இவங்க அவ்வளவு வெறியும் வெக்கெட் பண்ண வெள்ளத்தி வெளிய போ சொன்னாரு வெளிய போ Jesus came and he neglected all the persons and he asked them to stay out. drum அடிக்கிறவன் பா- அந்த தாராத அடிக்கிறவன் தப்பட்டை அடிக்கிறவன் அந்த குழல் ஊதுறவன் அஹ், அடுத்து என்னது அஹ், செத்து போயிட்டான்னு சொல்றவன் சிரிக்கிறவ இயேசுனுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா விசுவாசத்துக்கு மாறா இருக்கிற எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு அவர்களுக்கு இடம் கொடாமல் அவர் உள்ள போனாரு யார கூப்பிட்டு பேதரு யோவான் யாக்கோபு தாய் தகப்பன் And so the Jesus what he did then they that are doing this noise and making the minstrels and making the trumpet sound and he made them to go out and not allow them inside and he called the Peter James and mother and entered inside என்ன தாய் தகப்பனுக்கு தான் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி தெரியும் அவங்களுக்கு பிள்ளை தேவை Because only the father and mother and they know the life of the child and he called them inside the இந்த house. பிள்ளை உயிரோட எழுமணும்னு சொல்லி இப்ப என்ன சொன்னாலும் தாயும் தகப்பனும் ரெடியா இருக்கிறான் And the parents are ready and whatever to do for the child to give alive. ஆ, பேதுருன்னு சொன்னா பாறை Peter means rock உறுதித்தன்மை and it is steadfastness யாக்கோபுன்னு சொன்னா தட்டி வீழ்த்துகிறவன் அர்த்தம் and James means tapping and putting him down. யோவான் சொன்னா கிருபை பெற்றவன் அர்த்தம் John, John means and want to receive the grace. பிரேயர்ல இருக்க வேண்டியவங்களை நீங்க பாருங்க And see they that are in prayer. ஜெபத்துல உனக்கு ஒரு உறுதித்தன்மை இருக்கணும் And you must have the steadfastness in prayer. பிசாச தட்டி தா- வீழ்த்தக்கூடியவனா இருக்கணும் And you must be the one who are able to beat the devil தேவனிடத்துல down. கிருபை பெற்றவனா இருக்கணும் And you must be the one who receive grace. இந்த மூணு பேரையும் பிளஸ் தாய் தகப்பனையும் வைத்துக்கொண்டு அவர் ஜெபித்தார் And keeping these three plus father and mother, he offered the prayer. அதாவது ஒரு உணர்வும் ஒரு போர் குணமும் ஒரு கிருபையும் ஜெபத்துல இருக்கணும் So you must have the warfareness and this uh, feeling and realization and you must have this prayer, prayer uh, உங்களுக்குள்ள சரியான ஒருமனம் இருந்தாதான் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும் when you have the proper oneness and the miracles will be performed இந்த இடத்துல சொல்லி இருக்கு அவர் வேற யாருக்கும் இடம் கொடாமல் in this place it is said that and he give room not for anyone வேற ஒருவரும் தம்மோடு வருகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை அதனால தான் அந்த இடத்துல அற்புதம் நடந்தது he never give room for anyone to come to this place and so the miracles are performed night எல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தூங்கு மூஞ்சியை கொண்டு போய் உங்க ஜபத்துல உட்கார வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் பத்தரைக்கு இழுத்து மூடிடுவான் கடையை அவனை பார்த்து பார்த்து கொஞ்ச நேரத்தில் உனக்கு கெட்ட ஆவி கொட்ட ஆவி எல்லா ஆவியும் வந்து நீ பதினோரு மணிக்கு அப்ப நாளைக்கு ஜெபிச்சுக்கலாமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா If you call a person mm. to pray with you and if you're telling them to pray along with him, if he's not a good prayer warrior and if you start to sleep and you will get a sleep and the whole night will not sleep even after 11 o'clock. அதனால தான் இயேசு சொன்னார், "என் கூட வா, என்னோடு கூட என்ன செய்ய?" ஒரு மணி நேரம் இரு நான் உன்னோட நிக்கிறேன் So Jesus said you come with me and tarry with me on the word and I will be with you. அப்படி பிராக்டீஸ் எடுங்க நீங்க You must have this practice. அதனால தான் இயேசு சொன்னாரு இவங்க எல்லாம் வெளிய போ சொல்லிட்டாரு இவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காத And so Jesus made them to stay out and give room not to people. அவிசுவாசி பின்மாற்றம் தடுமாற்றம் விழுந்து போனவன் இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஜெபிச்சேன்னா சக்சஸ் ஆகாது Unbelievers and backsliders and they that are fallen and you're keeping all these people when pray with you and the praise will not be succeeded. ஐந்தாவது Fifthly, பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவசனம் Ecclesiastes chapter 5 verse 6. பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவசனம் உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையே அழிப்பானே கையின் பிரயாசத்தை அழிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை அங்க பைபிள் சொல்லுகிறார் Here the Bible says the reason for destroying the work of thine hands. உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே suffer not thy mouth to cause thy flesh to sin எல்லாம் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி நல்லா இன்ட்ரஸ்டா சண்டைய போட்டு அடிச்சு உருண்டுட்டு கடைசில தெரியாமல் செய்தேன் என்று சொல்லாதே and speaking all bad words and you are quarreling after fighting you should not say unknowingly i done this அப்படிதான் பைபிள் சொல்ல நான் சொல்லல அது புத்தி பிசையினால் செய்தது என்ன உனக்கு திடீர் மெண்டல் ஆயிடுச்சு உனக்கு நல்லா இருந்தேன் I say not this, the Bible says and because of my thing knowledge, I have done this error. இதுக்கு உள்ள நடக்கிறது என்ன? தேவன் உன் வார்த்தைகளில் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை காலி பண்ணிறாரு. ஆசீர்வாதத்தை எடுத்துறாரு. And before that what happens? Wherefore there should not be crying angry at thy voice and destroy your blessings. அதனால தான் பைபிள் சொல்கிறது சொற்களின் மிகுதியிலே பாவம் இல்லாமல் போகாதே. So the Bible says in the multitude of words and there will not be sin. மனுஷன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும் for every vain words the man utters and he must set account of the words இத தீமோத்தேயு அழகாக பேசும் பொழுது when timothy beautifully speaks about this இத கேளவிகள் பேச்சின்னு சொல்றாரு and he speak about the stories of the fables சீர்கேடான பேச்சுகள்னு சொல்றாரு and he says that and these are the imperfect words இதெல்லாம் நம்ம நிப்பாட்டணும் we must stop all those words spiritual ல வந்துட்ட பிறகு இந்த பழைய கதை கொள்கைகள் கட்சி வீண் காரியங்களுக்கு நீங்க பேசி பழக கூடாது After coming to the spiritual life and you should not give room for this babbling things or unnecessary things or unnecessary talkings. இன்னைக்கு अनेகர் இப்படி தான் பேசி பேசி எல்லாத்தையும் விட்டுறாங்க And many are speaking like this and they are leaving it. ஒன்னு திமுத்தியு ஆறு இருபது 21 1 Timothy. ஓ தீமோத்தேயுவே உன்னிடத்தில் பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் எப்படி தீமோத்தேவே நீ முதலாவது சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி வா First Timothy and you must refrain from this vain babblings கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகி வா and you must come out of this opposition of the science falsely. ஆ, இதுல நீ மாட்டிக்கிட்டேனா நீ விசுவாசத்தை விட்டுருவ When you are leaving this and you may leave the faith. அதனால தான் வாய் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருங்க So I am telling you, you must control your words of the mouth. பிசாசு வந்து உங்களை பேசுறதுக்கு தூண்டுவான் And the devil may instinct you to speak. நீங்க பேசினா அதிகமா பேசினா இன்னும் சண்டை வரும் பேசட்டனா உம்னு இருந்து ஊம ஊற கெடுக்குதுன்னு சண்டை இழுப்பான் எப்படியாவது உன்னைய சண்டையை இழுத்து கொண்டு வந்து விட்டுருவான் ரோட்ல தேர கொண்டு வந்து நடு ரோட்ல விட்டுருவான் And he will make the car to come on the mid of the road and he will make you to speak and make the cows into the quarrels and fightings. வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டேனாலே நீ பாதி ஜெயஜீவன் செஞ்சுட்டேன்னு ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு One saint of God is telling, when you control your mouth and you have done half of the overcoming life. வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே ஒருத்தன் வரைக்கும் பாதி எங்க வந்துட்டான் பாதி கணத்தை தாண்டிட்டான் when you control your mouth and he have crossed half the well வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டேனாலே உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிடுற ஆத்மாவை அடக்கிடுற உன்னுடைய வேகம் குறைஞ்சிருது ஏர் பிரேக் அடிச்சிடுறேன்னு அர்த்தம் when you control your mouth you control the anger you are stopping the words and you are having a air break in you and you are stopping quarreling வாயை கண்ட்ரோல் பண்ணலனா உன் இதயத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல இதயத்தின் நிறைவில் என்ன பேசுது வாய் பேசுது கோபம் வருது தட்டாப்புட்டான்னு கை கால் எல்லாமே சேர்ந்து வர்க் பண்ண ஆரம்பிச்சு When you control your words and you are controlling your anger and all the words are stopped and you are able to do the things which is acting on towards it. அதுக்கு தான் சொல்றோம் என் தாசனை எல்லாமல் குருடன் யார் நான் அனுப்பினவனே எல்லாமல் செவிடன் யார் And that is what and who is that better my servant but blind and who is that better my servant that is lame. ஆ, நீ செவிடனை போல குருடன போல போயிட்டே இருக்கணும் Like it and like a blind and you must go forward. கடைசியாக At last, தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் Titus chapter 2 verse 15 இரண்டு பதினைந்து இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இந்த வசனம் கொஞ்சம் ஒரு வசனம் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுத்துறாத let நல்லா understand well இந்த வசனத்தை பாஸ்டர் ஜான் பால் அடிக்கடி யூஸ் பண்ணுவார் pastor john paul used to use this verse often. என்னை ஒருவன அசட்டை பண்ண நான் விட மாட்டேன்னு சொல்லுவார் i will never allow any man to ஊழியக்கார despise me கூட்டத்துல அடிக்கடி சொல்ற வேர்ட் தான் And this is என்னை ஒருத்தன அசட்டை பண்ண நான் விட மாட்டேன் and often he used to speak in the workers meeting this verse and i will allow any man to despise me நீ உன் ஸ்டாண்டர்ட்ல நிக்கணும் you must stand in your standard உனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் இருக்கு அதுல நீ நிக்கணும் you have a standard life and you must stay in that life one யாரும் அசட்ட panni pesaradhukku nee chance கொடுத்துற கூடாது and you should never give chance for anyone to despise you adha தான் bible solugira nee sagalathiyum podithu நல்லா sariya nada ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது So the Bible says very clearly, and you speak and exhort and rebuke the authority, let no man despise thee. எப்படி ஒருவனும் அசட்டை பண்ணாம வாழ முடியுமா Is it able to possible to live a life that no man to despise us? அதுக்கு நீ வந்து மாதிரியா இருக்கணும் So for that you must be a model. நீ ஒரு ரோல் மாடலா இருந்தீன்னா ஒருத்தனும் உன்னை அசட்டை பண்ண மாட்டான் உன்னை புகழ்வான் When you are role model to others and no one will despise thee and everyone will praise thee. ஒன்னு தீமோத்தேயு ஆம் அதிகாரம் நான்கு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு ஆறு காரியத்துல ஒரு ஆள் மாதிரியாக இருக்கணும் and six matters a person must be an example அப்படியானால் ஒருவனும் உன்னை அசட்ட பண்ண மாட்டான் if so no one man despise உன்னை கனம் பண்ணுவாங்க they will honor you உன்னை மதிப்பு கொடுப்பாங்க they will give respect உன்னை விஷ் பண்ணுவாங்க they will wish you நீ போன பிறகும் கூட உன்னை மரியாதையா பேசுவாங்க even you depart and they will speak respect of you இப்போ உள்ள உலகம் அப்படினா வந்துட்டாங்களா அப்படிமாங்க போயிட்ட பிறகு போயிட்டானா அப்படிமாங்க so when they come they'll tell have come whether they departing they will tell they were departed வர்றாருனா வர்றாரு வந்துட்டாரு எங்க வந்துட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க போன உடனே என்ன சொல்லுவாங்க போய்டானா ரைட் ஓகே விடு ஆள விடு அப்படிமா So when they come, they'll tell, her "Come." When they depart they'll tell, "Let him go." ஆனா உன் லைஃப் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா நீ போன பிறகு கூட எப்படிதான் இருப்போம் இப்ப நாங்கெல்லாம் திடீர்னு இரும்புல இருந்து போன் வருது சீப் பாஸ்டர் பேசுறாருன்னா தூங்கிட்டு இருந்தா கூட நாங்க எந்திரிச்சு நின்னுக்குவோம் When our life is proper, it will be proper. When we are sleeping, even chief pastor is calling, even when அதாவது we sleep, we will pick up எங்க the call. இருக்கிறதா தான் நாங்க ஃபீல் பண்றோம் அவர் லைன்ல இருக்கிறாருனாலே நாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த தெய்வ பயத்துல நாங்க நிஞ்சிடறோம் அந்த மரியாதையை கொடுக்கிறோம் அது தேவன் பார்க்கிறார் when he was even in phone line and we are having this godliness in us and we give due respect and we are thinking and we are honoring the words ஏனா அவங்க because they are kept in கர்த்தர் அவங்களை அந்த ஸ்தானத்துல நிஞ்சிருக்காரு வச்சிருக்கிறார் The Lord placed them in that position. அப்ப நம்ம ஒருத்தனும் அசட்ட பண்ண கூடாது. So we should not despise any man. அதுக்காக நாம போய் என்னைய மரியாதை கொடு எழும்பு கத்து அந்த ஆமான் மாதிரிலாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னே அவனை கொன்றணும்லாம் முடிவெடுக்க கூடாது. So like Hagen I should not take a decision that you must praise me you must do me I must put you head down. நீ உன் லைஃப்ல நீ அதை வாழ்ந்து காட்டணும். அதை பார்த்தா உன்னை அசட்ட பண்ணாம கனம் பண்ணணும். You must live a life and living, the- looking into your life and they shall not despise thee. அதைத்தான் ஒன்னு தீமோத்தேயு நாலு பனிரெண்டு சொல்லுகிறது முதலாவது வார்த்தையிலே மாதிரியாயிரு So in first Timothy chapter four verse twelve, it is said that, and let thy be an example in இரண்டாவது words. உன்னுடைய நடக்கையிலே மாதிரியாயிரு Secondly, in conversation. மூணாவது உன்னுடைய அன்பில் மாதிரியாயிரு Thirdly, in charity. நாலாவது உன்னுடைய ஆவியில அபிஷேகத்துல மாதிரி ஆயிரு Fourthly, in spirit and anointing, you must be a role model. ஐந்தாவது உன்னுடைய விசுவாசத்துல நீ மாதிரி ஆயிரு Fifthly, be an example in faith. ஆறாவது உன்னுடைய கற்பு பரிசுத்தத்தில் நீ மாதிரி ஆயிரு Sixthly, in purity, in chastity, that is in holiness, be an example அப்படி சொன்னா உன்னை பார்த்தாலே உன் பேரை கேட்டாலே எல்லாரும் கணம் பண்ணுவாங்க மரியாதை கொடுப்பாங்க If you live like such a life, and live- uh, hearing your word name, and they will honor and give you respect. அந்த அளவு உனக்கு அந்த கனம் பண்ணுகிற ஒரு தன்மை உனக்கு வேணும்னா உன் லைஃப்ல அதை மெயின்டைன் பண்ணணும் So when you need such nature of honoring and respecting you and you must come to that state and you must receive that conversation. உன்னுடைய வார்த்தை சரியில்லைனா உன்னை ஒருத்தனும் மதிக்க மாட்டான் If your words are not proper and none of them will honor you. உன்னுடைய நடக்கை உன்னுடைய கரெக்டர் சரியில்லைனா ஒருத்தனும் த- பத்து பிசாக்கு மதிக்க If your conversation or character is not proper or good and no one will honor and give you. உன்னுடைய அன்பில குற்றம் இருந்தா ஒருத்தனும் உன்னை கிட்ட வர மாட்டான் If you're depressed in love and no one will come near you. உனக்கு அபிஷேகமே இல்லைனா உன் பக்கத்திலே எவனும் சீண்ட மாட்டான் If there is no anointing and none will come and touch you. நீ ஒரு அவிசுவாசியா இருந்தா யாரு உன்னை மதிப்பா if you are an unbeliever and who will give honor and respect to நீ you? பரிசுத்தம் இல்லாத நடக்க கெட்டவனாக இருந்தா ஒருத்தரும் உன்னை மதிக்க மாட்டாங்க If you are bad in conversation and if not, if you are not holiness and no one will give respect and not ஒருவனும் come to உன்னை you அசட்டை பண்ண இடம் கூடாது இருப்பான் and give room for no one to despise thee. எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes. நான் இப்ப ஆறு காரியத்துக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் I said you six matters that you should not give room. இதை நாம் இந்த நாட்கள்ல வர்ற நாட்கள் நாம் பயிற்சி வைப்போம் So in the coming days, let us all put in practice. ஒன்று நீ பிசாசுக்கு இடம் கூடாது One, you should not give room for the devil. இரண்டாவது அதாவது வாழ்க்கையில போகிற பாதைகள்ல வருகிற துயரத்துக்கு இடம் கொடுத்து அதுல மூழ்கிடாத secondly you should not be sink for the griefs and mourning comes in your life and you should not be giving room for this துயரம் வந்து ஒரு தண்ணீர் போல and grief is like a water அந்த தண்ணியை நீ கடந்து போணும் நடந்து போணுமே தவிர துயரத்துக்குள்ள போய் எரிஞ்சிர கூடாது மூழ்கிர கூடாது you must cross over the water you must walk in the waters but you should not sink into the waters உன் நிமித்தம் தேவனுடைய நாமம் நன்மை தூஷிக்கப்பட கூடாது and because of you the name of god or the goodness should not be blasphemed தேவனுடைய இன்னொரு பெயர் தான் நன்மை The other name of God is goodness. தேவன் நன்மை செய்கிறவராய் சுட்- இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் And Jesus walked around as the one who do goodness. உன் நிமித்தமோ என் நிமித்தமோ தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது தேவனுடைய வசனம் தூஷிக்கப்படக்கூடாது சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படக்கூடாது அதுக்கு இடம் கூடாது Because of you and me and the word of the God, the way of truth and the word of God should not be blasphemed and you should not give room for உன் it. வாழ்வில் அற்புதம் நடக்க வேண்டுமானால் உன் ஜெபத்துல அவிசுவாசத்துக்கும் பின்மாற்றத்துக்கும் தோல்விகளுக்கும் இடம் கூடாது If the miracles to be performed in life and you should not give room for the unbelief and failures and other things of life. உன்னுடைய வாய்க்கு இடங்க மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே and should not give room for your mouth to for the flesh to suffer in sin வார்த்தைய கண்ட்ரோல் பண்ணு control your words வாயை அடக்கு கடிவாளம் போட்டு அடக்கு and bridle your mouth and control your words உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய நடக்கையிலும் உன்னுடைய அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு and be an example for the believers in word conversation charity spirit faith and purity அப்படி இருக்கும் பொழுது ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண நீ இடம் கொடுக்க மாட்டாய் if so and you will not give room for anyone to despise thee ஒரு ரெண்டு வாழ்வை ஊழியத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு கேட்கலாம் இறங்கட்டும் இனிமேல் வாழ்வில் நீங்கள் போகிற பாதைகள் இந்தந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை Giving room for the devil, you say that this and that have happened, you have given to this, and there's no meaning of it. உனக்குள்ள அவனுக்கு ரூமே இருக்க கூடாது And there should not be any such room in your life. ஆமென் நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்கள் எத்தனை பேர் And how many are taking decisions that I will not give room for the devil? அப்படிப்பட்டவர்களுக்கு கத்தர் ஒரு கிருபை தரட்டுமே And for such a people, let the Lord bestow grace upon ஒருவேளை them. இதுவரைக்கும் நீங்க இடம் கொடுத்திருக்கலாம் Until now, you may give and give a room for இனிமேல் it. ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் But hereafter, you must walk wisely. பகுத்தறிந்து நடந்து கொள்ளுங்கள் You must discern and analyze, you must walk ஆவியின் wisely. ஏவுதலோடு நடந்து கொள்ளுங்கள் And you must have the urging of spirit and walk வசனத்தை wisely. வசனத்தை பயிற்சிவிக்க முற்படுங்கள் and come and to practice the word of god and put the next signs amen நீங்கள் அப்படி செய்யும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் if you do so and the miracles will be performed பிசாசின் தலையை நசுக்குவாய் and you will bruise the head of the satan உன்னுடைய கிருபை இழந்து போகாமல் நீ பாதுகாப்பாய் and you will be preserved and your grace not be suffered உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் and your sorrow will be turned into joy உன் நிமித்தம் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும் and because of you the name of the lord will be lifted up உன் பேரே கர்த்தர் பெருமைப்படுத்துவார் and the lord will praise your name Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. ஆம் கடந்த நாட்கள்ல நான் பிசாசுக்கு இடம் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளவங்க மட்டும் ஒத்துக்கொள்றவங்க கை வைத்து and they that are realizing that the past days and i have given room for the devil and those people you accept yourself சூழ்நிலைகள் மத்தியில பிசாசுக்கு துயரத்துக்கு ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு என்னை அசட்டை பண்ணுறதுக்கு ஜப நேரத்தில் நான் மற்ற பின் மாற்றங்கள் தோல்விகளுக்கு இடம் கொடுத்ததெல்லாம் தவறுன்னு உணர்றவங்க கை வைக்கணும் And they that are accepting this error that I have given for the backsliding because of the times of prayers and because of the backslidings the things that occurred in my life. கர்த்தர் இன்னைக்கு அந்த சூழ்நிலையை மாற்ற உனக்கு ஒரு அபிஷேகம் தருவார். And the Lord will give you anointing to change the situations. இனிமேலும் இப்படிப்பட்ட பாதைகள் வரும் ஆனா நீங்க இடம் கொடுக்காம நீங்க தப்பி போவீர்கள். here after such paths may come but you will not give over the path and you will cross over the path. Hallelujah hallelujah ribala bara bara bakara. Sidabagada bagada bagathira vaniara. சாத்தானை ஜெயித்திட சக்தி அளித்த தேவா சாத்தானை ஜெயித்திட சக்தி அளித்த தேவா வெற்றியாய் நடந்து யுத்தத்தில் ஜெயிக்க வேட்டையாய் நடந்து யுத்தத்தில் ஜெயிக்க